திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி கழுமலம் திருச்சிற்றம்பலம் அயிலூரோ படையினர் விடையினர் முடிமேல் அரவமும் மதியமும் விரவிய அழகர் மயிலூரோ சாயல வனமூலை ஒரு பால் மகிழ்பவர் வானிடை முகில் புல்கு மிடரர் பயில் ஒரு சரிதையர் எருதூகந்தேரி பாடியும் ஆடியும் பலி கொள்வர் வலி சேர் கையிலையும் பொதியிலும் இடமேன உடையார் கழுமலம் இணையனம் வினைகரி சருமே கொண்டலும் நீலமும் புரை மிடரர் கொடுமூடி உரைபவர் படுதலை கையர் பண்டலர் அயன் சீரம் அறிந்தவர் பொருந்தும் படர்சடை அடிக்களார் பதியதனயலே வண்டலும் வங்கமும் சங்கமும் சுரவும் மறிகடல் திரை கோணந்தெற்றிய கரைமேர் கண்டலும் கைதையும் நெய்தலும் குலவும் கழுமலம் நினையனம் வினைகரி சருமே எண்ணிடையொன்றினர் இரண்டினர் உருவம் எரியீடை மூன்றினர் நான்மறையாளர் மண்ணீடை ஐந்தீனர் ஆறீனர் அங்கம் வகுத்தனர் ஏழீசை எட்டீருங்கலைசேர் ஒன்பதும் உணர்ந்தவர் பக்தர் பாடி நின்றடி தோழ மதனனை வெகுண்டம் கண்ணீடை கனலீனர் கருதிய கோயில் கழுமலம் நினையன வினைகரி சருமே எரியோரு கரத்தினர் இமையவர் கிரைவர் ஏரோ கந்தேரூவர் நீரும்மை பூசேம் திரிதருமியல்பீனர் அயலவர் புறங்கள் தீயழ விழித்தனர் வெய்பூரை தோழி வரித்தரு கண்ணீனை மடவர லஞ்ச மஞ்சூர நிமிர்ந்ததோர் வடிவோடும் வந்த கரியூரி மருவிய அடிகளுக்கிடமாம் கழுமலம் நினையனம் வினைகரி சருமே ஊரே பலி தலைகலனாக உண்பவர் விண் போலிந்திலங்கிய உருவர் பாரேதிந்தடி தோழ தரு மார்பில் பட கணிந்தவர் கணிந்தவர்க்கிடமாம் நீரேதிர்ந்திழிமணி நித்திலம் முத்து நிறை சூரி சங்கமோடொன்மணி வரன்றி காரே காரேதிர்ந்தோதம் வந்திரை கரை கெற்றும் கழுமலம் நினைய நம் வினைகரி சருமே முன்னுயிர் தோற்றமும் இறுதியுமாகி முடியூடை அமரர்கள் அடிபணிந்தேத்த பின்னிய சடை மீசை பிறை நீரை வித்த பேரருளாளனார் பேணிய கோயில் பொன்னியல் நறுமலர் புனலோடு தூபம் சாந்தமும் ஏந்திய கையினராகி கன்னியர் நாடோறும் வேடமே பரவும் கழுமலம் நினையனம் வினைகரி சருமே கொலை கண்ணி தாவாறு குற்றுதிரை செய்தார் குறைக்கழல் பணிந்தவர் கருளிய பொருளின் நிலை கண்ணி தாவர இணைய வல்லார்த்தம் நெடுந்தூயர் தவிர்த்த வெம் நிமலருக்கிடமாம் மலை கண்ணி தாவர வன்றீரை முரள மதுவீரி புன்னைகள் முத்தேன அரும்ப கலைக்கண்ணம் காணலின் நிழலில் வாழும் கழுமலம் நினையனம் வினைகரி சருமே புயம்பல உடைய தென் இலங்கையர் வேந்தன் புருவரை எடுத்தவன் பொன்மூடித்தின் தின்தோள் பயம்பல பட அடர் தருளிய பெருமான் பறிவோடு மினிதூரை கோயிலதாகும் வியன் பல விண்ணீனம் மண்ணீனும் எங்கும் வேறு வேறு யுகங்களிற் பெயருளதென்ன கயம்பல படக்கடல் திரைக்கரை கெற்றும் கழுமலம் நினையனம் வினைக்கரி சருமே விலங்கொலொன்றேந்தீவன் மழை தடு தோனும் வெறிகமள் தாமரையோனோமென்றிவர்த்தம் பலங்களால் நீடியும் அறிவரிதாய பரிசீனன் மறுவி நின்றினி தூரை கோயில் மலங்கீவன் திரைவரை என பரந்தெங்கும் மறிகடலோங்கி வெள்ளிப்பியும் சுமந்து கலங்கடஞ்சரக்கோடு நிறக்க வந்தேரோ கழுமலம் நினைய நம்பினை கரீசருமே ஆம் பல தவமோ என்றரவூரை சொல்லும் அறிவீலா சமணரும் தேரரும் கணிசேர் நோம்பல தவமறியாதவர் நொடிந்த மூதூரை கொள்கீலா முதல்வர் தம்மேனி சாம்பலும் பூசி வெண்டலை கலனாக தையலாரிடுபலி வையக தேற்று காம்பன தோழியோடினி தூரை கோயில் கழுமலம் நினைய நம் நம்பினை கரீசருமே கலிகேழு பாரிடையூரன உளதாம் கழுமலம் விரும்பிய கோயில் கொண்டவர் மேல் வலி கீழு மனமீக வைத்தவன் மறைசேர் வருங்கலை ஞான சம்பந்தன தமிழின் ஒலி கீழு மால என்றுரை செய்த பத்தும் உண்மையினால் நைந்தேத்த வல்லார் மேல் மெலிகீழு துயரடையாவினை சிந்தும் விண்ணவராற்றலின் மிக பேருவாரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரியநாயகி திருச்சிற்றம்பலம்